இரண்டு சந்தேகம் தெளிதல் படலம் நெருர்குழி பறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரமசித் சொரூபம் தன்னில் பற்றிய மனோவிருதி திறநிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே நற்கருத்து உடையோனாகி ஞானவான் ஆகி நின்றோன் மர்கட நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு நிர்குண விதேக முத்தி நிலை பரியந்தம் சொன்ன சத்குருவினை விடாமல் சந்ததம் அனுசரித்தான் சந்ததம் பொருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் ஐயமெல்லாம் திந்தவோ தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே என உரைத்து அருளும் ஆசான் இருபதும் வணங்கி எந்தாய் சனனவன் காட்டில் மோக தமத்தெழும் பேத பேய்கள் உனதருள் உதய வெற்பில் உபதேச அருக்கன் தோன்றி மனவிழி தெரிய ஞானவான்கதிர் கதிர் பறந்தால் உண்டோ மந்திர மூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனிவர வகை செய்வார் போல் முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா புந்தி நின்று உரைக்க இன்னும் புகழும் விண்ணப்ப அமைப்பும் உண்டே அகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சொகமாம் மனத்திற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடீரே மற்றை முப்பிரமாணத்தால் வந்து நிர்ணயம் கூடாதே உற்றதோர் விடயம் போதும் உபயம் அன்று ஆதலாலே குற்றமாம் குண விசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாய் நீயே வாக்கியம் தனக்கு எட்டாது வத்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வத்துவை காட்டிற்றன்றோ வாக்கியங்களிலே மானம் அவது ஏது என்ற ஆகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய் தன்பதி அல்லா பேர்கள் தமை அல்லன் அல்லன் என்றாள் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி இது அன்று இது அன்று எனச் செடித்த பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய் இந்தியங்களுக்கு இராசன் இதயமாம் அதில் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்து அகத்து உலாவியாடும் உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டால் போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்மனன் மகனே இத்தைத்தான் அன்றோ ஞானம் என்பரும் ஒருக்கிய தரா நீர் நானா உருவங்கள் ஆனால் போல விருத்திகள் கடபடாதே விடயமாய் பரிணமிக்கும் அறுப்பல விடயம் எல்லாம் ஆபாசம் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள் கருத்தெழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கு எட்டும் வருத்திய பலமாம் இந்த மனத்திற்கு எட்டாது கண்டாய் அருத்தம் இப்படி என்று ஐயம் அகன்று நீ தெளிந்திடாயே வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன் இனியோர் வசனம் கேளீர் சஞ்சலமற்றகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம் உஞ்சலைவ தலைவதுதன் சுவாபமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சக வத்துவில் அசையா நிவாத தீபநிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே கருது மனோகுணம் மூன்றாம் மூன்றிலொன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கரந்து நிற்கும் தர்மமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம் மறுபு ரசகுணமாகில் உலக தேகவாதனையாம் சத்திரவாதனையும் ஆகும் அருமகனே தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே மனது சத்துவ சுரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோ குணமும் ரசோகுணமும் சமிக்கும் பின்னைக்கன பரிணாமும் சலனம் போம் போனக்கால் களங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினது உளம் அப்படியாம் அப்பிரமத்து ஒன்றாய் நிருபிகற்ப சமாதியிலே நிற்கும் தானே களங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறு ஓர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது விளங்கியதன் மயமாகி அபேதம் ஆகி விகற்பமின்றி விகற்பம் ஆனால் போல அளந்தறிய விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரமத்து ஐக்கியமான உளம் தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உலைவு எங்கே என்று சங்கை ஒழித்திடாயே ஏகமாய் மனம் இருந்தால் சிவன் முத்தர் இருக்கு மட்டும் பிராரத்தம் எதனால் உண்பர் போகமானது புசித்து தொலைப்பதன்றோ புசிப்பதென்றால் மனம்தானும் போனதன்றே சுகமாம் மனம் இறந்தால் போகம் இல்லை தோன்றுமேனில் முத்தர் என்று சொல்லக்கூடாதே மோகமாம் இது தெளிய குருவே நன்றாய் மொழிந்தருள்வாய் தெளிந்தது அன்றோ முத்திதானே மனநாசம் சொரூபமென்றும் அரூபமென்றும் வகுத்துரைப்பார் இருவகையால் வரும் இவற்றில் வினவாத சீவன் முத்தர் இடத்தில் ஒன்றும் விதேக முத்தர் இடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய் தனதான சத்துவமாய் மனம் சேடித்து தம சுரசசுகள் நசித்தல் சொரூபநாசம் அனகா தானும் லிங்க தேகம் அடங்கும்போது அடங்குதலே அரூபநாசம் சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும் துகளிருள் போனால் மனமென் சொல்லும் போம்போம் பத்தமானத்தில் வந்த உணவை உண்பார் வருவதும் போவதும் நினைந்து மகிழர்வாடார் கத்தராம் அகந்தையை விட்டு அகர்த்தராகி கரண அவத்தை காண்பாராகி முத்தராய் இருக்கலுமாம் புசிப்பும் கூடும் முட்டு இலை என்று அறிந்து சங்கை மோசிப்பாயே விவகார வேளையெல்லாம் சமாதி என்றால் விகற்பமன்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவுமன்றோ என்றாயாகில் அதற்கு ஒரு திட்டாந்தம் கேள் ஆசை கொண்டு நவமாக பரபுருடன் தன்னை கூடி நயந்த சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமானம் அனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகம் தன்னை விடாதே தேகத்த நலனாகி அகத்தனாகி சிவனின்றி பிரமமாய் தெளிந்த முத்தன் போகத்தை உண்பனென்றால் கருத்தா ஆமே புரணமம் அகர்த்தனுக்கு போகம் உண்டோ சோகத்தை அறுத்தருளும் குருவே இந்த துகள் வேண்டும் என்று சொன்னாயாகில் மாகர்த்தன் மாபோகி மாத்தியாகி வகை மூன்றாய் அவர் இருக்கும் மகிமை கேளாய் செய்கையும் செய்விக்கையும் மற்றிருக்கும் காந்த சிலை மலை முன் இரும்புகள் செட்டிக்குமா போல் செய்கையும் செய்விக்கையும் அற்று இருக்கும் என் முன் செடமான உலக மேலாம் சேட்டை செய்யும் மெய்கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் விருத்தி தானா மெய்கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில்வோல் என்று உரைத்தவனே விபுமா கர்த்தன் அறுசுவையின் குணம் குற்றம் அசுத்தம் சுத்தம் அபத்தியம் பத்தியம் என உண்ணாய்ந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினது காட்டு தீ போல் போகங்கள் புசிப்பவன் மாபோகியாகும் சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிகச் செயல் போல் சித்தம் பெரிதிருக்கும் அவனே மாத்தியாகியாவன் விரதம் இம்மூன்று உடையவரே வீடுளோரே மெய்யும் கொண்டு பிராரத்தம் தரு விதிவழி நின்றிடவும் உய்யும் கர்மிகளுக்கு அனுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்று உரை செப்புவது எப்படியோ நையும் துன்பம் அகற்றிய குருவே நலமா அருள்வீரே அடவர் செய்தொழில் மூவகையாகும் அபித்தை வசத்துரு நாள் எடனை மமதை அகந்தை உள்ளார்க்கே இகபர விவகாரம் விடு அணுகுவோம் என்னும் இச்சை உளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிபூரணமானால் குரவர் சிகாமணியே கெளீர் நீர் கூறின வழிவக்கும் பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பழகுவர் மெய்ஞானம் விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மனன ஆதிகள் வேண்டாவோ சித்தம் முறைத்திடவே கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டில் செயக்கடனே தளர்வுரு சிந்தித்தலில் முயல்வார் சிலர் சந்தேகங்கள் உள்ளார் தெளிதலில் நிற்பார் விபரீத பேய் தீராவாதனையோர் வெளியுருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றுண்டோ ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போல செய்யான் நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு பொய்யின என்றீரே மெய்யாம் பிரம்ம விச்சாரம் இது அன்றே வெளியா உரையீர் ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் மாய்ந்ததன் உடல் வேமளவும் பின்னவன் மனுடன் எனப்படுவான் வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும் ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரல்லவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றா நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ தானா நிட்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ தெரிதரு மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில் அன்றோ துரிய பரம்பொருளானவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் அருடனும் அன்றே உத்தம குருவே ஆரோடருமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தமடங்கு தியான அதிகள் சிலர் செய்குவது என்னென்றால் இத்தலம் அருவும் பிராரத்த பிரிவு எப்படி அப்படியே முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே நல்லவனே கேள் உலகு உபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறொரு பெருபேரில்லை அதனால் பிணியும் இல்லை வல்ல சிருட்டி முதற்பல தொழிலால் வரு புண்ணிய பாவம் எல்லாவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திலனே ஈசனுமாய் அருவாய் உருவாக எழுந்தருளும் குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பு என்றீரே எப்படி ஒப்பு என்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம் ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகு எல்லாம் இவனாமே எல்லா சீவரும் இவனாம் என்றீர் இவன்தான் முத்தி அடைந்து எல்லா சீவரும் முத்தி பெறாமல் இருப்பான் ஏனையா எல்லா சீவரும் வெவ்வேறு ஆனால் இவன் எல்லாம் அலனே எல்லா பொருளும் உரைத்தருள் இதை நீர் மொழியீரே அகமெனும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேக விதம் சீவர் அகமெனும் அந்த கரண உபாதிகள் அளவிலை ஆதலினால் சக முழுதும் குளிர் சந்திரன் ஏகம் சல சந்திரர் பலராம் சகமதில் ஏரி குளம் சிறுகுழி சால் சட்டி குடம் பலவால் சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடின் அதனுள் சலச்சந்திரன் ஒட்டு முதல் சந்திரனு கூடும் ஒழிந்தவை கூடாவே கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரே இவன் அயன்மால் சிவன் ஆகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவான் சிவன் முதல் மூவரும் அகில சிருஷ்டி திதிநாசங்கள் செய்வார் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபு ஆவார் தவமிகு குருவே இவனுக்கு அவையிலோர் சற்றும் காணேனே தடத்து நீர்நிலா ஒளி உபயமும் மூர்த்தனை காக்கும் குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்ப மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே நரரின் மன்னனை சித்தரைப் போலவே நரணன் முதலான சுரர்கள் மாயை வல்லவர் அணிமாதிகள் தொக்க மாதவம் மிக்கோர் தரணி மானுடர்க்கு அவைகள் இல்லாமையால் தாழ்வு உளர் ஆனாலும் பிரம்ம பாவனையால் இவர் அவர் எனும் பேதம் ஒன்று பாராய் முத்தி நல்கிய சத்குருவே பல முனிகளுக்கு அணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனது என்றீர் புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடில் புகழும் ஈசனை நோக்கி பக்தி செய்திடும் தபத்தினால் யோகத்தால் பலித்ததென்று அறிவாயே சிவஸ்வரூபமாம் தேசிக முத்தியே சித்தி முத்தி இரண்டும் தவமுளோர் அடைகுவரெனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே இவர்கள் ஞானிகள் என்றிடில் சித்திகள் இவர்க்கு இலாவகை ஏதோ காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கருதிடா தவமென்றும் பூமியில் தவம் இருவகை சித்தியும் போதமும் தருமைந்தா ஆம் இவற்றில் ஒன்று இயற்றினார் ஒன்றையே அடைக்குவர் இது தீர்வை ஆம் உரைத்த அவ்விரண்டையும் இயற்றினார் அன்று உள்ள பெரியோரே அன்னகமைந்தனே முத்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் சேனகன் மாபலி பகீரதன் முதலினோர் சித்திகள் படித்தாரோ இனிய சித்தியை விரும்பினார் சிலர் சிலர் இரண்டையும் முயன்றார் அம்முனிவர் சித்திகள் வினோத மாத்திரம் தரும் முத்தியை தராவே யோக ஞானமே முத்தியை தருமெனில் ஒழிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில சில முத்தர்கள் ஏனென்றால் போகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் பூசித்தன்றோ நசித்து ஏகும் ஆகையால் அந்த சித்திகள் பிராரத்தம் ஆகும் என்று அறிவாயே இலக்கம் ஆயிரம் சுருதியால் ஊகத்தால் என்ம நம் அசையாமல் விளக்க வேண்டும் என்று அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானேன் துலக்கமான கண்ணாடியை அடிக்கடி துலக்கினால் பழுது அன்றே அலக்கண் மாற்றிய தேவரீர் எனக்கு உரை அமிர்தங்கள் தெவிட்டாவே கைதவங்களை சாத்திரம் சொல்லுமோ கருணையால் எனையாளும் ஐயனே குருவே எவராகிலும் அனுபவித்தாலன்றி செய்த கர்மங்கள் விடா என்ற வசனமும் சென்ம சஞ்சிதம் வேவ துய ஞானத்தீ சுடும் என்ற வசனமும் துணிவது எப்படி நானே ஜீவபேதங்கள் அளவிலை மைந்தனே செய்கையும் அளவு இல்லை அவ ஆம் அவர் அவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின்பலங்கள் காட்டுவன போல் பூரூபம் சித்த அந்தம் காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் முவகையாலே ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியமானாலும் தான மந்திர விரத ஓமங்களால் தவிரும் என்பது பொய்யோ இனமாம் பல ஜன்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கணல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே என் மனம் திருக்கோயிலா தினம் குடியிருந்து அருள் குருமூர்த்தி சென்ம சஞ்சித வினைகள் வேறறுத்திடும் தேவரீர் மெஞ்ஞானம் தன்மயம் தருமகிமை விபுதராம் சமத்தரும் அறியாமல் கண்மமாங்குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உரையீரே அழிவிலாத தற்பதும் தனி மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர் வழி நடப்பவர் பராமுகமாயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர்கான் அப்படி வெளிமுகம் கொண்டு கமிகள் ஆனோர் பழிதரும் பிறவிக்கடல் அழுந்துவர் பரகதி அடையாரே சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ பிறந்த ஜீவர்கள் என் செய்வர் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ துறந்த தேசிய முத்தியே என்றிடில் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேழாய் திகழ்ந்த ஈசனார் சிருட்டியும் ஜீவனார் சிருட்டியும் வெவ்வேறே சகந்தனில் பொது ஈசன சிருட்டிகள் சராசர பொருள் எல்லாம் அகந்தயாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவை எல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருட்டிகள் ஆகும் கான் ஈசனார் செயல் அன்றே மூவராம் பரன் சிருட்டிகள் உயிர்க்கெல்லாம் முத்தி சாதனமாகும் ஜீவனார் செய்யும் சிருட்டிகள் தங்களை செனிப்பிக்கும் பிணியாகும் தவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் சனனங்கள் நசியாவாம் கோபம் ஆதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே ஈசர்காரியம் பிரளயத்து ஒழியவும் எவர்பவம் ஒழிந்தார்கள் தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முத்தர்களானார் பாசமோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயல் அன்றே அச்சுபத்தம் என்று ஒரு மரம் அதில் இரண்டு அரும் பறவைகள் வாழும் நச்சுமங்கு ஒரு பறவையும் மரக்கனி நன்று நன்று என தின்னும் மெச்சும் அங்கொரு பறவை தின்னாது என வியங்கி அப்பொருளாக வச்சு மாமர ஜீவனை ஈசனை வகுத்த ஆறு அறிவாயே இந்த ஜீவனால் வரும் அரு பகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே நலமை ஐயனே எல்லாவர்க்கும் தெய்வ நாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏனென்றாயேல் குலவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன் கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே மணிவிலங்கு அருமைந்தனே கற்பக மரம் கணல் புனல் மூன்றும் தனையடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்து ஆளும் அனைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வன் அகன்றவர்க்கு அருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று எண்ணி அறிவாயே ஒன்று கேள் மகனே புமான் முயற்சியால் உரைத்த மானுடற்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல்வழி நடந்து நல்லவர் பின்னே சென்று துட்டவாதனை விட்டு விவேகராய் செனித்த மாயையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இது தானே இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில் இடைவிடா விசாரத்தால் வந்து அடைந்திடும் விசாரம்தானேதெனில் மனாதியாம் சரீரத்தில் இந்த நான் எவன் சித்தியது சடமெது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என உசாவுதல் பகர் விசாரம் அது ஆகும் போன ஜென்மங்கள் தமிழ் அண்ணுட்டித்தென்னல் புண்ணிய பரிவாகம் ஞானம் ஆக்குமே விசாரம் ஏனென்றிடில் நாம் உரைத்திட கேளாய் ஆன புண்ணியம் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யின் அசுசி போம் சுசி ஆகும் மானதம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவும் என்று அறிவாயே பக்தியும் வைராக்கியமும் பரலோகமும் அணிமாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் தியானமும் சாரூப முத்தியும் தரும் விசித்திர கர்மங்கள் போக மாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் என் புண்ணிய குருமூர்த்தி வேடம் மாறிய பேர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் கூடமாம் அவர் சுவாபங்கள் சீலங்கள் குறிகள் ஐந்தறியாமல் ஒடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறியாடியும் பல கர்மங்கள் செய்யினும் அவர் உண்மையை தெரியாதே இன்னவாறு அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வரும் அன்று சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யினும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே துளங்கு தர்ப்பணம் அழுக்கர கை கொண்டு துலக்கினால் போமன்றி விளங்கு புத்தியால் உலகிலார் துலக்கினார் விமல தேசிக மூர்த்தி கிழங்கும் ஆகும் ஞானமும் அப்படி கர்மத்தால் கழுவாமல் உளம் குறித்த ஞானத்தினால் எப்படி ஒழியும் இது வீரே தர்ப்பணத்தினில் களிம்பு வாசவமலம் சகசம் ஆதலின் மைந்தா கற்பளிங்கினில் கருநிறம் சகசமா கருத்தது அன்று ஆரோபம் தர்ப்பணத்தினில் அழுக்கர வேண்டினால் சாதன தொழில் வேண்டும் கற்பளிங்கினில் ஆரோபமே கருப்பு என்று கண்டிட மனம் போதும் இங்கும் அப்படி சச்சிதானந்தத்தில் இடர் சடம் பொய் மூன்றும் தங்கு மாயையின் கற்பிதமன்றியே சகச வாசவம் அன்றே பங்கமாகும் அஞ்ஞானத்தை கர்மங்கள் பகை செய்யாது உறவாக்கும் துங்க ஞானமே கர்ம அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பு ஆமே மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடனொரு அழுதாலும் நினைத்து உணர்ந்தபின் கிட்டும் அப்படி இந்த நின்மல ஆன்மாவும் அனர்த்தமானதன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறுகம் செய்யினும் காணுமோ காணாதே நன்மையாம் குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் தன்ம பாவம் இச்சிரங்களால் தேவர்கள் தருவிலங்குகள் மாந்தர் சென்மமாகுவர் சாதியாச்சாரமே செய்தவும் சுகம் என்று கண்ம காண்டத்தில் விதித்தது என் விதித்துள்ள காரணம் உரையீரே தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கிய தீம்பண்டம் எதிர்காட்டி கனமருந்துகள் ஒழித்து வைத்தழைக்கின்ற கருணை நல் தாய் போல மனையரங்கள் செய் மகங்கள் செய் நன்றென்று மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறுகான் சொர்க்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே போகம் ஆறுயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்வேகான் ஆகமங்களும் சுவாபத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடு வேக வாயுவே அசை என ஒருவரும் விதித்திடல் வேண்டாவே கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொள்ளும் பெண்டொடு கலபிசை ஏனில் இவன் குறையெல்லாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்வதே கருத்தாகும் விள்ளும் இவ்விதி என்னெனில் பூர்வ நியமமாம் விதி அன்றே மது இறைச்சிகள் உண் என்ற சுருதி பின் மணந்து பாரெனல் பாராய் மிதுன இச்சையும் புத்திர உற்பத்தியால் விரும்பு என்ற விதி பாராய் இதையும் விட்டு ஒளி நைட்டிக வந்திக்கு இகழ்ச்சி அற்றதும் பாராய் அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒளிந்து ஆனந்தம் அடைவாயே உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவு என்ற வழி கூடும் பலபுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகை என்பது உளதானால் നിലവിലെ മറുപോലെ അജ്ഞാനമും നിമല ജ്ഞാനത്തോടെ കുലവി നിന്ന് இந்த സൃഷ്ടികൾ ചെയ്യവും കൂടുമോ ഗുരുമൂർത്തി സ്വരൂപ ஞானமும் பிருத்தி ஞானமும் என்று சோதி ஞானமும் இரண்டாம் சொரூப ஞானமே பிருத்தியின் ஞானமாய் தோன்றும் வேறு இலை மைந்தா சொரூப ஞானம் ஞான சத்துரு அன்று சுளுத்தியில் கண்டாயே சுரூப ஞானத்தில் மறுபும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம் துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தற்சொரூப ஞானந்தானே விருத்தி ஞானமாய் சுட்டது எப்படி எனில் வெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரிய காந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறு போல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்று அறிவாயே அருளும் ஐயனே திருவித கரணத்தால் ஆகிய தொழிலெல்லாம் கருமம் அல்லவோ பிருத்தி ஞானமும் அந்த கரண காரியம் அன்றோ உரிய கர்மம் ஞானத்தை கெடுக்கும் என்று ஓதினாலாகாதோ பெரிய ஞானம் என்று அதற்கொரு பெயரிட்ட பெருமையை உரையீரே விருத்தி ஞானம் அந்த கரணத்தோடு விருத்தியாகிலும் மைந்தா ஒருத்தி மக்களை தங்களில் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே கருத்தனாகிய புருடதந்திரங்களாம் கருமங்கள் அவை போல வருத்த ஞானமோ புருட தந்திரம் அன்று வஸ்து தந்திரம் ஆமே வகுத்த கர்மங்கள் செய்யவும் தவிரவும் மற்றொன்று ஆக்கவும் கூடும் மிகுத்த ஞானம் அப்படி என்று தியானமும் விவேக ஞானமும் வேறே சேகத்தில் ஒன்றை ஒன்றாயிவன் பாவிக்கும் தியானம் கற்பித யோகம் முகத்தமாக்கண்ட ஞானமே வாசவும் மோகமாய் மயங்காதே கண்டு அறிந்தது ஞானம் கேட்டது தனி கருது பவன யோகம் கண்ட பேர் சொல்ல கெட்டது மறந்து போய் கண்டது மறவாதே கண்ட வஸ்துமை தியான வஸ்து கொள்வை கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொல்வது ஞானமே கருமம் அன்று அறிவாயே சருவமுத்தியை தருகின்ற தியானமும் சத்தியம் என்றென்றால் சருவமுத்தியும் சத்தியம் அன்றென்று சங்கியாதே நீ கேள் உருவம் கேட்டவன் தியானிக்கும் பொழுதில் அவ் உருவம் வாசவம் அன்றே உருவமாகும் அப்பொழுது கண்ணால் கண்ட உருவம் வாசவம் மாமே சடமதாகிய தியானமையாகிய சத்வமுத்திரையை நல்கும் திடமதானது எப்படி எனில் அவர் அவர் தியானமே பிறப்பாகும் உடலம் ஆசையால் தியானிக்கில் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா தொடர்பவம் கெட சொரூபமே தியானிக்கில் சொரூபம் ஆகுவர் மெய்யே பிரம்ம ரூபத்தை தியானித்த பெயர்களும் பிரம்மம் ஆகுவர் என்றால் நர சரீரமாம் குரவனே விசாரம் ஏன் ஞானம் ஏன் என்னாதே பரம பாவனை பரோட்சமாம் பின்பு அந்த பரோட்சமே அபரோட்சம் திரவிசாரமாம் ஞானமாம் முத்தியாம் தீர்வை இது அறிவாயே விடதாம் பரிபூரண சொரூபத்தில் விருத்தி ஞானமும் கூடி சேடம் ஆகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் சடி நீர் மண்ணை பிரித்த தெற்றாம்புடி தானும் மண்ணொடுமாயும் உடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே கெடும்தானே இந்த நிச்சயம் முத்தருள் அனுபவம் இருப்பது எப்படி என்றால் சிந்தை அற்ற பூமண்டலராஜனும் சிசுவும் போல் சுகம் ஆவர் வந்த முத்திகள் மறந்து போம் உண்டு என்று பலர் சொல்லி நகையாவர் அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோர் கொசுகு எனும் அவர்களை நகையாரே மலடி மைந்தனும் தணுவில் புருடனும் வன்மலர் முடிசூடி இலகு கந்தற்ப நகரிலே சுத்திகை ரசதம் விலை பேசி கலகமாய் முயல் கொம்பினால் குத்தியே களைத்து இருவரும் மாண்டார் அலகை ஆயினார் எனும் விவகாரத்தை அறிந்தவன் மயங்கானே மாயை என்பது பொய்யெனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே தாயை அன்றி மக்களுக்கு ஒரு பிறவியும் சாதியும் வேறு உண்டோ செய்ய சொர்க்கமும் நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய சத்து சித்து ஆனந்த பூரண சொரூபமாயிருப்பாயே பங்கையாசனன் முதல் பல தேவரும் பாருள்ள பெரியோரும் கங்கை ஆதயம் தித்தமும் தேசமும் காலமும் அறினாலும் அங்கு மாறும் மந்திரங்களும் தவங்களும் அசத்தியம் எனச் சொன்னால் எங்கள் நாயகனே அதனால் குற்றம் இல்லையோ மொழியீரே நோந்தலில் கண்டதை பொய்யென்று சொல்வது பிழையானால் அற்ப மாயையில் தோன்றிய சகங்களை அசத்து எனல் பிழையாமே சொற்ப நோந்தனில் கண்டதை பொய் என்று சொல்லலாம் எனில் மைந்தா அற்ப மாயையில் தோன்றிய ஜகமெலாம் அசத்தியம் எனலாமே பொய்யை மெய் என்ற மூடர் புண்ணியர் என்று பிராணம் கூப்பிடுமானால் மெய்யை மெய் என்ற ஞானிக்கு குற்றங்கள் விதித்த சாத்திரம் உண்டோ பொய்யது ஏதெனில் நாம ரூபங்களாம் பூதமாகிய மாயை மெய்யது ஏதெனில் சச்சிதானந்தமாய் வியாபிக்கும் ஆன்மாவே மாயை என்பதேது உடையர் ஆர் எப்படி வந்தது வருவானேன் மாயை என்பது பிரம்மத்தின் வேறெனின் வசுவும் இரண்டாமே மாயை என்பதும் பிரம்மமும் ஒன்றெனின் வசுவும் பொய்யாமே மாயை என்ற மேகங்களுக்கு ஒரு சண்ட மாறுத குருமூர்த்தி அதனை இன்னதென்று உரைத்திடப்படாமையால் அவாச்சிய வடிவாகும் இது தனக்குள்ளது உடல் யான் உலகுமை எனும் அவர் உடையோர்கள் கதையில்லாத போய் வந்தது இப்படி என்று கண்ட பேரிலை மைந்தா விதன மாயை ஏன் வந்தது என்றால் புத்தி விசாரம் அற்றதனாலே அருவமாகும் மாயா விவித்தைகள் விளையாடும் முன் தெரியாவே உருவமாம் பல கந்தர்ப்ப சேனையாய் உதித்த பின் வெளியாகும் பிரம்ம சக்திகள் அனந்தமாம் அதை கண்டு பிடித்திடல் கூடாதே பரபு பூதங்கள் கண்டு அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமே கரியங்களும் சக்தி ஆதாரமும் காணும் மற்றது மாயம் பாரில் நின்ற மாயாவியும் சேனையும் பார்ப்பவர் கண்காணும் விரியம் திகழ் வித்தையாயின சக்தி வெளிப்படாதது போல பேரியல் பிரம்மத்துக்கும் உலகுக்கும் பிரிது சக்திகள் உண்டே சத்தி சத்தனை தவிர வேறென்று கான் சத்தன மாயாவி வித்தை காட்டிய இந்திர ஞானம் பொய் வித்துவான் மெய் போல புத்தி மைந்தனே சக்திமானாகிய பூரண ஆன்மாவின் பத்து நிர்ணயம் சொன்ன திட்டாந்தத்தின் வழிகண்டு தெளிவாயே இல்லையாகிய சக்தியை உண்டென்பது எப்படி என கேட்கில் புல்லை ஆதியம் அசேதன பொருளெல்லாம் பூத்து காய்ப்பன பாராய் நல்லையாம் மகனே அதில் சிற்றத்தி நடந்திடாது இருந்த கால் தொல்லையாய் வரும் சராசர உயிர்க்கெலாம் சுவாபங்கள் வேறாமே கருப்பை முட்டையுள் பறவைகள் பல நேரம் கலந்த பாராய் அருப்பமாம் சத்தி நியமம் இல்லாவிடில் அரசிலா நகர் போலாம் நெருப்பு நீரதாம் கசப்புமே மதுரமாம் நீசனும் மறை ஓதும் பொறுப்பு மேகமாம் கடலெல்லாம் மண்களாம் புவனம் இப்படி போமே ஆர்க்கும் காணவும் அறியவும் படாதென்றும் அவாற்றிய வடிவு என்றும் சேர்க்கும் நாம ரூபப்பயிர்வித்தென்றும் செப்பிய சிற்றுத்தி பேர்க்கும் ஆறு எங்கன் பிரித்திடப்படாது எனில் பிரம்ம பாவனை ஒன்றா பார்க்கும் ஆறு எங்கன் முத்தி ஆகுவது எங்கன் பரம சத்குருமூர்த்தி வாயு தம்பனம் சலத்தம்பனம் பண்ணி மந்திர மருந்தாலே தம்பனம் செய்திடில் அதில் அதில் சிறந்த சக்திகள் எங்கே நீ அச்சச்சிதானந்தமாய் வேறொன்று நினைந்திடாது இருப்பாயேல் மாயச்சத்திவோம் இதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே மேவு மண்ணில் வியத்தமே வியத்தமாம் விவகரித்திட வேண்டில் நாவினால் மண்ணை குடம் என்பர் அக்குடம் நசிப்பது நவாலே பாவு நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம் சீவபேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயம் ஆவாயே பூரிக்கும் கன சச்சிதானந்தத்தில் பொய் சடம் துயர் மூன்றும் தூரத்து ஆயினும் தோன்று வாழ்வு பெரிதும் துடைப்பது எப்படி என்றால் நீரில் தோன்றும் தன் தலை தலைகீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பால் நிழல் பொய்யாமே ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாம ரூப பேய்கள் ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆய்குதல் பல நன்றே மனமைந்தன் எதிர்க்க சொப்பன சகம் வந்தது பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாயிருப்பாயே அசத்தில் எம்மட்டுண்டு அம்மட்டும் பராமுகம் ஆகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்வெளி பார்வையாம் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன்மனம் நின்று மாத்திர வடிவமாயிடில் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே தானன்றி வேறொன்றும் இல்லாத பூரண சச்சிதானந்த குணமாய் உன் நின்ற உயிர் தோறும் ஒன்றாகும் என்றால் அஃது ஒக்கின்றபடி கண்டிலேன் நான் என்ற ஜீவன்கள் சத்தான வகை ஒக்கும் ஞானங்கள் வெளிகண்டதால் ஆனந்தம் இதுபோல வெளியாக உதியாத அடைவு ஏது குருநாதனே உருவங்கள் இரதங்கள் பரிசங்கள் ஒரு பூவில் ஒன்றாகும் என்றாலுமே கரணங்கள் ஓரொன்றில் ஓரொன்று தெரியும் கணக்கன்றி வாராது காண் அருமந்த சச்சிதானந்த ஸ்பாவங்கள் ஆன்மாவின் வடிவாகிலும் பிரபஞ்சமயமாம் விருத்தி பேதத்தினால் பேதங்கள் அமைந்தனே தாமதம் ராசதம் சத்துவித முக்குணத்தால் வரும் விருத்தி மூன்றாம் ஆம் அவைகள் மூடமும் கோரமும் சாந்தமும் அபிதானம் ஆகும் மகனே ஏமுற இருக்கின்ற சச்சிதானந்தங்கள் என்றென்றும் ஒன்றாகலும் நாம் உரைக்கும் விருத்தி பிரிவினால் சொரூப ஞானாதி பிரிவாகுமே சடமான மூடத்தருக்கல் மண்களில் சத்தொன்றுமே தோன்றுமால் விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாது மற்றவைகளாம் திடமான ஒளிவு ஆதி சாந்தத்திலே சச்சிதானந்த மூன்றும் வெளியாம் மடமான மூடங்கள் கோரங்கள் விடு சார்ந்த மனமாகில் ஆனந்தமே இகமான குருநாதனே சச்சிதானந்தம் என்னும் இலக்கணம் அருகிலேன் அகலாத சத்தாவது ஏது சித்தாவது ஏது ஆனந்தம் ஏது என்றிடில் மிகுகாலம் மூன்றும் கெடாது இருப்பது சத்து வேறுபாடு அறிதல் சித்தாம் மகிழ் காம நுகர்வோது சுகமாகும் அனுபூதி வாழ்வு என்பது ஆனந்தமே நாச சரீரத்து இருக்கும் நாள் வேத மாவாக்கியம் நீ சச்சிதானந்தம் என்றிடினும் ஆசிரியர் நீ பிரம்மம் ஆகும் எனினும் மாசற்ற சச்சிதானந்தம் நான் என்ன இவன் மன்னும் அனுபவம் இங்கனே கோசப்புறங்களை இடித்து தகர்க்கும் மத குஞ்சர குருநாதனே சென்மாந்திரம் செய்த வினைகள் உடல் தருமெனில் செல்காலம் இவன் உண்டலோ கண்ம அனுபவ நரக சொர்க்கம் எனில் வருகின்ற காலத்தும் இவன் உண்டலோ உன்மாத யாதனா உடல் கடவுள் உடல் மனுட உடல் மாறி மாறி அழியும் தன்மாய உடல் கெடினும் இவன் இருப்பது கொண்டு சத்து என்பது ஒக்க இருக்கும் மகனே இருளாக மூடும் சுளுத்தியில் இராத்திரியில் இரவி சுடரற்ற பொழுது மருளாமல் இருளையும் பொருளையும் தெரிகின்ற வகை கொண்டு சித்தாகுமே பெருவாழ்வு மிக்கதானே தன்னிடத்தினில் பேராத பிரியம் அதனால் அருகாத பிரியம் சுகத்தில் வருமாதலால் ஆனந்தமாம் மைந்தனே அன்னபானாதி சுகசாதனம் அது ஆகையால் ஆர்க்கும் வெகு பிரியமாகும் இன்னவாறு ஆன்மாவும் ஆனந்த சாதனம் எனக் கருதல் பொருள் அல்லவே சொன்ன ஆன்மாவை ஒரு சுக சாதனங்களோடு சொல்லுவாய் ஆகில் மகனே உன்னது ஆனந்தம் வேறு ஏது அனுபவிப்பது ஆர் உபய ஆன்மாவுமுளவோ விடைய சுகமதில் வருதல் பெரிய மாத்திரமாகும் வெகு பிரியமான்மாவிலாம் விடைய சுகம் வரு பிரியம் மாறி வரும் ஆன்மாவில் வெகு பிரியம் மாறாது காண் விடைய சுகம் விடலுமாம் கொழலுமாம் ஆன்மாவை விடுவது எவர் கொள்வது எவர் பார் விடைய சுக போகங்கள் விடும் அவனை அவனால் விடப்படாது ஒரு நாளுமே வேகின்ற கோபங்களால் என்னை நான் கொன்று விடுகிறேன் என்று சில பேர் சாகின்றபடியினால் தன்னையே தான் கொன்று சாவன் எனல் சங்கையளவே தேகந்தனை கொல்லும் அவனால் விடப்பட்ட தேகம் அவன் அல்ல மகனே ஆகந்தனில் கோபம் அலதுதனை ஒரு நாளும் ஆன்மா வெறுப்பதிலேயே தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம் தனையனிலும் உடல் பிரியமாம் ஆகத்திலும் பிரியம் இந்திரியமாம் காண் அதனினும் பிரியமுயிராம் ஏக பிராணனிலும் வெகு பிரியம் ஆன்மாவில் இந்த ஆன்மா முக்கியம் ஊகத்தினால் கவுணமித்தை கர்த்தா மூன்றும் ஓர் ஒன்றில் அதிக மகனே கெடலான பொழுது இவன் காணிக்கு மகனான கெவின ஆன்மா முக்கியம் விடலாத உடலம் பறிக்கு நாள் உடலான மித்தை ஆன்மா முக்கியம் திடமான நன்மிகதி வேண்டினால் கர்த்த நாம் ஜீவ ஆன்மா முக்கியம் சடமாயு முத்தியினில் ஞான ஆன்மாவான தானே மகா முக்கியம் புலியும் அனுகூலமெனில் இட்டமாம் பகை செய்யில் புதல்வனெனினும் பெருப்பாம் உலகிலிரு வகையும் அல்லாத புல் ஆதியில் உதாசீனமாமாதலால் ஆதலால் மலினமரு சின்மையன் பல வகையும் இப்படி மகிழ்ச்சியின் விருப்பம் இகழான் அலகில் ஆனந்த வடிவாகும் உன் சுரூபத்தை ஆராய்ந்து பார்மைந்தனே மனம் சிறந்த குருநாதனே ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ ஞானம் திகழ்ந்த பிரம்மானந்தம் வாசனானந்தம் விடயானந்தம் என்று ஆனந்தம் மூன்று விதம் எட்டு வகை என்பர் சிலர் அவ்வைந்தும் இதில் அடக்கம் யானந்த வகை சொல கேள் மைந்தனே எட்டும் இஃது இன்னது இன்னது எனவே போகத்தில் வரு சுகம் விடைய சுகம் நித்திரை போதுளது பிரம்ம சுகமாம் மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம் முழு பிரியம் ஆன்ம சுகமாம் யோகத்தில் உளது முக்கிய சுகம் உதாசீன முற்ற சுகம் நிச சுகமது ஆம் ஏகத்தை நோக்க அத்துவித சுகம் வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே இவ்வாறு உரை செய்த சுகபேதங்களின் இயல்பாம் அவை சொல மகனே கேள் ஒவ்வா நனவினில் உழல்வான் இடர்கெட உறங்கும் சயனும் அது ஒரு நேரம் செவ்வா மனம் அகமுகமாம் அதில் ஒளிர் சித்தின் சுகநிழல் சேரும் காண் அவ்வாறு இவன் உள மகிழ்வாம் அனுபவம் அதுதான் விஷய சுகானந்தம் ஈனும் தரு சுக விடயம் திரிபுடி இடராம் என மனம் அசையாமல் சேனும் தனது குலாயம் தெனில் விழு செயல் போல் நித்திரை செறி சீவன் தான் அந்தம் இல் பரமனுடன் ஒன்றுவன் ஒருதனை அல்லது பிறனினையாமல் ஆனந்தமயனும் ஆவான் சுகமிகும் அதுதான் உயர் பிரம்மானந்தம் தூங்கும் சுகம் அது பிரம்ம சுகம் எனல் சுருதி பொருள் விழி துயில்வோர்கள் தாங்கும் மலர் அணை நன்றாகச் சிலர் சம்பாதிப்பது தான் ஊகம் தீங்கும் நன்மையும் ஆண் பெண் முறைமையும் தெரியாது அமளிசை பொழுதே போல் ஆங்குள் வெளிகளும் அறியா அனுபவம் அதனால் அது பிரம்மானந்தம் உதவும் புவியினில் ஒருவன் அனுபவம் ஒருவன் மனதில் உதியாதே மதியும் கெடுகிற துயில் கொண்டு ஆனந்தமயன் அன்றோ சுகம் உருகின்றான் இது விஞ்ஞானமயனது சிந்தையின் நினைவாய் வந்திடல் அழகு அன்றே சுதை விண்ணோர் புகழ் குருவே நீரிது சொல்வீர் சகலமும் வல்லீரே நெய்யும் வெண்ணையும் இரு பேர்களும் அறி நினைவினில் பிரிவு அறிவினில் இல்லை செய்யும் நனவினில் இருகும் மனதொடு சேரும் சென்மய விஞ்ஞானன் நையும் மனம் நழுவும் பொழுது உணர் ஞானச் சுகம் உணும் ஆனந்தன் பெய்யும் துளிகளும் நீரும் குளமொடு பாகும் போல் இவர் பிரிவன்றே ஒன்றாகிய பிரமானந்த சுகம் ஒளிவானேன் வெளிவருவானேன் என்றால் முன் செய்த கருமம் வெளியினில் இழுக்கும் சுளுத்தி விட்டு எழுந்தோனும் நன்றாயின சுகம் அகலான் வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான் அன்றாமென இருந்து உறங்கும் சிலகனும் அதுவே வாதனை ஆனந்தம் அந்த கணம் உடல் அகம் என்று இடர்களில் அலைந்தே சுகம் தனை மறந்தே போம் முந்தை செய்யும் வினை சுகதுக்கம் தரு மோனம் ஒரு நடுவடிவில் காண் எந்த பொருடனும் ஒரு சிந்தையும் அற இருந்தேன் எனல் அனுபவம் ஆகும் இந்தப்படிதன் உதாசீன சுகம் இதுவே நிசம் எனும் ஆனந்தம் நிசமானது முக்கியமோ குடத்துள நீர் அன்றே வெளியீரம்தான் வசமா அகங்காரம் மறைந்தால் நிசம் அது படிந்தான் முக்கிய வகையாகும் திசையார் திரிசயம் அறியாதே துயில் செரியாதே உடல் தரி போல அசையாதே மதி சமமாகிய நிலை அதுதான் முக்கிய ஆனந்தம் மனுடன் மனுட கந்தர்வன் தேவனன் மாகன் தருவன்கள் பிதிரோடே பனுமாசானர்கள் கரும தேவர்கள் பகர்முக்கியர் இந்திரன் ஆசான் கனமார் பிரஜாபதி என் விராட்டு பொன் கற்ப பிரம்மன் என்று இன்னோர்கள் பின ஆனந்தங்கள் நுரையாம் பிரளய வெள்ளக்கடல் பிரம்மானந்தம் எவனாகிலும் இந்த துரியாதீதத்தில் ஏழாம் பூமியில் இருந்தானேல் அவன் நாரதன் சுகன் சிவன் மால் அயன் முதல் அறிவோர் அனுபவ சுகபோதன் விவகார திர்சயம் இதுவே அனுபவம் என முன் சொல்லிய விவகாரி உபமானமும் அறிமகனே அவன் அடி உதிரும் பொடிகள் என் முடிமேலே இந்தவாறு ஐந்து சுகம் சொல்லினோம் வித்தை சுகம் இனிமேல் சொல்வோம் முந்த மாயையும் சச்சிதானந்த பொருளுமே மொழியும் போதில் அந்த மாம் அத்துவித சுகம் ஆன்ம சுகம் இரண்டும் அங்கே சொன்னோம் மாற்றிய மகனே இன்னும் உனக்கு ஐயமுண்டேல் சொல்லுவாயே குகந்தனையும் எனையும் உலகினையும் இன்று அழித்து அருளும் குருவே கேளீர் புகன்ற சச்சிதானந்த பதங்கள் தனித்தனியாகி பொருள்வேரானால் புகண்ட மனம் உரைப்பது எங்கன் பரியாய பதங்களைப் போல் உறவு காணேன் அகண்டமாய் ஒரு சுவையாய் தேனீ கூட்டிய மதுவாய் அறிவிப்பீரே குளிர் இளகல் வெண்மை என்ற பதங்களினால் நீர் மூன்று கூறு ஆயிற்றோ ஒளி தவனம் செம்மை என்ற பதங்களால் அக்னியும் ஒரு மூன்று ஆமோ வெளி முதலாம் சகம் அசத்து மூடும் இடர் என பிரித்து விலக்கி வேதம் எளிது அறிய முரண் மொழிந்த சத்து ஆதி எனும் பிரம்மம் ஏகம் தானே நித்தியம் பூரணம் ஏகம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக்கு கூடத்தன் சாட்சி போதம் சுத்தம் இலக்கியம் சனாதனம் சீவன் தத்துவம் பின் சோதி ஆன்மா முத்தம் விபு சுக்குமம் என்று இவ்வண்ணம் விதிகுணங்கள் மொழியும் வேதம் அசலம் நிரஞ்சனம் அமிர்தம் அப்ரமமேயம் விமலம் வசனாதீதம் அசடம் அனாமயம் அசங்கம் அதுலம் நிரந்தரம் அகோச்சரம் அகண்டம் அசம் அனந்தம் அவிநாசி நிர்குண நிற்களம் நிரவயம் அநாதி அசரீரம் அவிகாரம் அத்துவிதம் என விளக்காம் அநேகம் உண்டே இன்னவகை விதி விளக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்து ஒருமித்து எல்லாம் கூடி சொன்ன பொருள் ஒன்றன்று இரண்டு இல்லை ஒரு பொருளைச் சொல்லும் சொற்கள் பின்னபதமாம் அதனால் சத்து ஆதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏகம் அன்ன பொருள் ஒருமையறிந்து அகண்ட பரிபூரணமாயாவாய் நீயே நிற்குண குணங்கள் உரைப்பது தாய் மலடியன நிகர் என்னாதே சத்குணனே வத்து நிலை உரையாமல் அறியவல்ல சதுரருண்டோ நற்குண வேதங்கள் இந்த ஜீவன் முத்தி பெற பிரம்ம ஞானம் தோன்ற சொற்குணங்கள் பிரம்மத்தின் குணங்கள் அன்று பிரமமாம் சொரூபம் தானே மோக இருள்கெட கோடி அருணன் என வருகுருவே மொழிய கேளீர் ஏகபரி பூரணமாம் என் சொரூபம் என்னுளத்தில் இருகும் வண்ணம் ஆகமங்கள் சொன்னபடி என்னை அகண்டார்த்தமாய் அறிந்தேன் ஐயா ஊகமும் ஒத்திட உரைத்தால் பசுமரத்தில் ஆண்டி போல் உரைக்கும் நெஞ்சே சத்தே சித்தாகும் அயனில் அசத்தாம் அசத்தானால் சாட்சி எங்கே சித்தே சத்தாகும் அயலெனில் சடமாம் சடங்களுக்கு திதியும் இல்லை ஒத்தே தோன்றிய சத்தும் சித்தும் நல்ல சுகமாகும் ஊகத்துக்கு ஓர் பித்தே அந்நியம் ஆகில் சடம் அசத்தாம் சுகானுபமும் விளைந்திடாதே வியாத சத்து முன்னும் விளங்குவது தன்னாலோ வேறு ஒன்றாலோ வாயால் வேறு எனில் அதுவும் அசத்தோ சத்தோ அசத்தேல் மலடி மைந்தன் பேயா காரியம் செய்யுமோ சத்து என இப்படி அதையும் பிரித்துச் சொன்னால் ஓயாத அவத்தையாம் குதர்க்க விகற்பங்களை விட்டு ஒழிந்திடாயே சுருதி உத்தி ஒத்தது போல் அனுபவமும் கேள் சுளுத்திச் சுக ஆனந்தம் மிகுதி வடிவு ஆதலில் அவ் ஆனந்தமே அறிவாம் வேறு அங்கு இல்லை கருது பிரளயம் சுளுத்தி இரண்டிலும் நீ இருந்து இருளை காண்கின்றாயே இருதயத்து இப்படி நோக்கி ஏக பரிபூரணமாய் இருந்திடாயே பலகலையும் உணர்ந்த குரு மொழிந்தபடி இவனும் அனுபவம் விடாமல் பல மலரின் மது போல சச்சிதானந்தம் ஒன்றாம் பரமாத்தத்தை பல பொழுதும் கண்மூடி சமாதி இருந்தான் விழித்து பார்த்தபோது பல வடிவாம் சராசர சித்திரங்களெல்லாம் தோன்றும் ஒரு படம் ஆனானே இதயமுத்த சத்குருவே நமக்கு இதுவே வினோதமன்றி இனி வேறு உண்டோ அதை உரைத்தும் அதை நினைத்தும் இருப்பதன்றோ ஞானிகளுக்கு ஆன நீதி முதல் உரைத்த துரியாதீதமும் ஏழாம் பூமியும் முக்கியமாம் என்ற பதமும் அதன் வகையும் எனக்கு எளிதாக தெளியும் வண்ணம் பணித்திடீரே வினமுமிடத்து அஞ்ஞான பூமிகள் ஏழ் ஞான பூமிகள் ஏழ் என்பார் இனி அவற்றுள் அஞ்ஞான பூமிகள் ஏழையும் முந்தியம்பு கேளாய் தனிவித்து சாக்கிரம் சாக்கிரம் மகா சாக்கிரம் சாக்கிரத்தை சார்ந்த கனவு கனா கனவு சாக்கிரம் சுளுத்தி என்று ஏழு பேர் கணித்தார் மேலோர் முந்து அகண்டத்து எழுமோர் அறிவு மாத்திரம் அதுதான் முதல் வித்து ஆகும் இந்த அறிவில் பண்டு இல்லா அகந்தை முளை போலாம் இது நனா ஆம் வந்து வந்து பிறவிதொரும் அகம் மமதை வளரும் அது மகானனா ஆம் நந்தும் அகம் கொடு நனவின் மனோராஜ்யம் செயலே நனா கனாவே உண்டு உறங்கி மனோராஜ்யம் செயல் சொப்பனம் என் பேருடையது ஆகும் பண்டுகனா கண்டு மறந்ததை மீண்டு நினைப்பது சொப்பனகனாம் மண்டும் இருள் மூடுவது சுளுத்தியாம் அஞ்ஞான வகைகள் சொன்னோம் பிண்டு நிறை முத்திதரு ஞான பூமிகள் ஏழும் விளம்பக் கேழாய் புலவர் புகழ் முதல் பூமி சுபேச்சை விசாரணை இரண்டாம் பூமி ஆகும் நலதனுமானசி மூன்றாம் பூமி சத்துவாபத்தி நாலாம் பூமி சொல்லும் அசம் சக்தி பேரும் பதார்த்த பாவனை பேரும் துரிய பேரும் மலினம் அருமகனே ஐந்து ஆறு ஏழு பூமிகளாய் வகுத்தார் மேலோர் துச்சங்க நிவர்த்தி வந்து சிவஞானம் விரும்புவது சுபேச்சையாகும் நச்சங்க மொழி வினவி ஞான நூல் பழகல் விசாரணையாம் நம்பி முச்சங்க ஏடனைகள் விடல் தனுமானசி இந்த மூன்றினாலும் சச்சங்க மனத்தில் உண்மை அறிவு உதைத்தல் சத்துவா பத்திதானே தத்துவத்தில் உரைத்து மித்தையல் அமரத்தல் அசம் சக்தி ஆகும் ஆனந்தம் வரும் திரிபுடிவோம் பதார்த்த பாவனை அது ஆகும் நிலை இருந்தபடி இருந்த மௌன சுபாவம் துரியம் ஆகும் இத்துரிய பூமியை முன் துரியாதீத பதம் என்று அதுவும் கேழாய் முற்புவி மூன்றினும் உலகம் தோன்றுதலால் சாக்கிரமாம் மூன்றிற்கு அப்பால் சொற்பனமாம் அதுவும் மெல்ல நழுவும் ஐந்தாம் பூமியே சுளுத்தியாகும் அற்புதமாம் சுகானுபவம் மிகும் ஆறாம் புவி துரியம் அதற்கு அப்பால் ஓர் இல்லாத இடம் அதீதம் என்று மௌனமாக காட்டும் வேதம் துரிய நிலம் தனை துரியாதீதமெனின் மயக்கும் என்று சுருதி மேலோர் அரியதொரு விதேகமுத்தி அதீதம் என்பார் அது கணக்கில் ஆறாம் பூமி மறுப சுளுத்தியில் காட சுளுத்தி என்பார் என்பது நீ மனத்தில் கொள்வாய் பெருமை தரு ஞான பூமியின் விகற்பம் இன்னம் உண்டு பேச கேளாய் முன்னிலங்கள் ஏறிய மூவரும் அப்பியாசிகளாம் முத்தரல்லர் பின்னிலங்கள் வரன் வரியான் வரிட்டனெனும் சீவன் முத்தர் பேதம் ஆகும் சொன்ன நடு பூமி வந்த ஞானிகளே பிரம்ம வித்தாம் தூய முத்தர் இன்னமும் அப்பூமிகளின் பெருமைதனை நீ அறிய யான் சொல்வேனே நாலாம் பூமியில் வருமும் மூன்று பூமியும் அடைந்து நடந்து மாண்டார் மேலான பதமடைந்து பிறந்து மெல்ல மெல்ல வந்து வீடு சேர்வார் மாலான பவத்தில் விழார் முதல் பூமி கிடைப்பதுவே வருத்தும் மைந்தா காலான முதல் பூமி கைவந்தால் முத்தியும் கைவந்ததாமே இப்புவியில் இஞ்ஞான பூமி ஒன்றில் இரண்டில் அடைந்து இருந்தாரானால் அப்பொருடர் மிலேச்சராகிலும் முத்தர் குருபாதத்து ஆணை மெய்யே தப்புரை என்றவர் கெடுவார் நடுவான மறைகளை நீ சங்கியாதே செப்பு மொழி வழித்திடமாய் அகம் பிரம்மம் என்று இருந்து தெளிந்திடாயே பொல்லாத மிலேச்சிருக்கும் விதேகமுத்தி தருஞான பூமி என்று நெல்லாகி முளைக்கும் என்னை தண்டுலம் ஆக்கிய குருவே நீர் சொன்னீரே எல்லாளும் குடும்பம் விட்டு சந்நியாசம் புகுந்து ஏகாங்கி ஆனோர் அல்லாமல் முத்தி பெறார் என்று சிலர் சொல்லும் மயக்கம் அகற்றுவீரே சிட்டர் புகழ் மகனே நீ சங்கித்த சங்கை நன்று தெரிய கேளாய் கட்டளியும் துறவு நால்வகை ஆகும் அவைகளுக்கு அங்காகும் பேர்கள் பட்ட துயர்கடும் குடீசகம் வெகுதகம் அஞ்சம் பரம அஞ்சம் விட்டு அகலும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடம் அன்றே மந்தமும் தீவிரமும் தீவிரதரமும் என மூன்று வகை விராகம் வெந்துயரும் வரும் பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம் இந்த உடல் அளவு மனை தனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள் அந்தணன் ஓர் மித்தை என விடல் அது தீவிரதரமாம் அறிந்திடாயே பாபிமந்த வீராகத்தில் சந்நியாசங்கள் ஒன்றும் பலித்திடாதே தீவிரத்தில் குடிசகமும் வெகுதகமும் என்று இரண்டு திறங்கள் உண்டாம் தவி நடந்திட திடமில்லாதவர்க்கு குடிசகமும் சகங்களெங்கும் மேவி நடந்திட திடமுள்ளவர்க்கு வெகுதகமும் என விதித்தார் மேலோர் இருவகை தீவிரதரத்தும் அஞ்சனென்றும் பரமாஞ்சனென்றும் சொல்வர் வரும் அஞ்சனுக்கு முத்தி சத்தியலோகத்து அன்றி வாராது என்பர் பரமாஞ்சனுக்கு முத்தி இவ்வுலகில் ஞானத்தால் பலிக்கும் என்பார் திறமருவும் பரமாஞ்சன் தானும் இருவகையாகும் செப்பை கேடாய் சிஞ்ஞாசு ஞானவான் என்று இரண்டு பேர்கள் அவரில் சிச்சிஞ்ஞாசு மெய்ஞான பூமியில் முன் மூன்று பூமியுள் நடக்கும் விவேகியானோன் சுஞ்ஞானவான் என்போன் சிவன் முத்தி அடைந்திருக்கும் தூய மேலோன் அஞ்ஞானம் அகலும் அந்த சிஞ்ஞாசும் இருவகையாம் அதுவும் கேளாய் பந்தமனை துறந்து சிலர் அதிதிகளாய் இருந்து அடைவர் பரமஞானம் அந்தணர் மன்னவர் வணிகர் சூத்திரராய் இருந்து சிலர் அடைவர் ஞானம் இந்த வகை சாத்திரத்தும் உலகத்தும் நடப்பது கண்டு இருந்து மைந்தா சிந்தனையில் மயக்கும் என்னே சுருதி யுத்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே பிறந்தது உண்டானால் அன்றோ பிறகு சாவதுதான் உண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மம் ஆவதும் நானே பிறந்தது நான் என்றாகில் பிரம்மம் அன்று அந்த நானே பிறந்ததும் இறந்தது அற்ற பிரம்மமாம் நானே நானே நான் என்ற பிரம்மமான நானே நான் அறியேன் என்றால் நான் என்பதேது பின்னை நம்முடைய புந்தியனில் தனது மயக்கம் தன்னில் சாகுமே சாவாது ஆகி நான் என நிறைந்து இருந்த ஞானமாம் நானே நானே நிறைந்தவாறு எந்தவாறு நிலை தெரிந்திலன் என்றாயில் அறிந்ததாம் சுழுத்தி தன்னில் ஆனந்தம் அதுவே ஆகும் குறைந்ததற்கு ஆனந்தந்தான் குவலையும் தன்னில் இல்லை நிறைந்ததே இந்த ஆன்மா நிதானம் இவ்வறிவு தானே மனத்தினால் எண்ணித்தானே வந்தது இவ்வுலகமாகும் நினைத்திடில் அநேக லோகம் நிற்பது அவ்வறிவில்லன்றோ அனைத்தையும் கடந்து அப்பாலும் அந்தமற்று அறிவு இது ஆம் என்று எனைத்தனி விசாரித்திட்டால் ஏகமாய் நிறைந்தொன்னானே அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கு இது தெரியும் என்னில் இந்த மூன்று அவத்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே வதனா வசத்தினாலே வருகின்ற எல்லாம் ஏதினால் அடக்கல் ஆகும் என்றுதான் விசாரம் செய்யில் போதமாம் இராசன் தானாய் புந்தி ஐம்புலன்கள் எல்லாம் ததராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே விருத்திகள் அடக்க இன்னும் வினோதமம் யோகத்தாலே துருத்தி போல் ஊது மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும் கருத்து அதற்கு இல்லை என்னில் காரண சரீரமாகி பெருத்தது ஓர் அபித்தை தன்னை பிடுங்கிடில் அடங்கும் தானே கரண சரீரம் தன்னை களைவது வரன்றோதில் ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் வைத்து புரணமாகும் என்மேல் புவனங்கள் தோன்றும் என்று தரணை வந்ததாகில் தரித்திடும் அவித்தை எங்கே அப்படி இருக்க சித்தம் அலைதலால் விவகாரத்தில் எப்படி கூடும் எனில் என்னை விட்டு ஒன்றும் இல்லை இப்படி கண்ட எல்லாம் என்மையும் என் கனா போல் கற்பிதம் என்று தானே காண்கின்ற சித்து நானே சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் அறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் எது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே நான் என உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜன்மம் இனராய் பெரியோர் ஆகி இருந்தவை எல்லாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சத்குருவினாலே நான் என என்னைத்தானே நம்பி ஈடேறினேனே என்ன புண்ணியமோ செய்தேன் எது பாக்கியமோ காணேன் நன்னிலம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே தன்னியன் ஆனேன் நான் உத்தரீயத்தை வீசுகின்றேன் தன்னியன் இன்னும் நானே தாண்டவம் ஆடுகின்றேன் தத்துவ ஞானம் வந்த சந்தோட அதிசயத்தால் நித்தம் ஆடுவன் கான் என்ற நிலை முன்னமே அறிந்த சத்தியம் அதனால் அன்றோ தாண்டவா என்று அழைத்தார் அத்தனை மகிமை உள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே வந்தது ஒரு யுவானந்த மகிழ்ச்சியாருடன் சொல்வேன் யான் சிந்தையில் எழுந்து பொங்கி செகமெல்லாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதது ஆயிற்று அப்படி குருவே தாந்த மந்திரம் அருளும் ஈசன் மலர் அடி வணங்கினேனே வித்யானந்தம் இந்த விதம் என விளம்பினோமே பக்தியால் இந்த நூலை பார்த்து அனுபவித்த பேர்கள் நித்திய தருமனிட்டை நிலைதனை அறிந்து சீவன் முத்து முக்தியை அடைந்து இருந்த முனிவரர் ஆகுவாரே அரண பொருளாம் வித்தியானந்தம் விளங்க ஏதும் காரணம் குறைவில்லாமல் கைவல்ய நவநீதத்தை புரணம் ஆக்க வேண்டி பூர்வமாம் நன்னிலத்தில் நரண குரு நமக்கு நவீன்றனர் யோகில் வந்தே குலபு சத்குருவின் பாத குளிர் பூனல் தலைமேல் கொண்டால் உலகினில் தீர்த்தம் எல்லாம் உற்ற பேறு அடைவார் போல நலமை ஆகும் கைவல்ய நவநீத நூலை கற்றோர் பலகலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளை வாழ்வார் குலபு சத்குருவின் பாத குளிர் பூனல் தலைமேல் கொண்டால் உலகினில் தீர்த்தம் எல்லாம் உற்ற பேறு அடைவார் போல நலமையாகும் என் அவநீத நூலை கற்றோர் பலகலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார்